திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் மறைக்காடு கதவடைக்க பாடிய பதிகம் திருச்சிற்றம்பலம் சத்துரம் மறைதான் தூதி செய்து வணங்கும் மதுரோ பொழில் சூழ் மறை காட்டுரை மைந்த இது நன்கிறைவை தருள் செய்கையன கதவங் திரு காப்பு கொழும் கருத்தாலே சங்க கௌதரளம் அவைத்தான் கரை கேற்றும் வங்க கடல் சூழ்மறை காட்டுரை மைந்த மங்கை உமை பாகமுமா கவிதன் கொல் கங்கை சடை மேலடை வீத்த கருத்தே கூறவங்குருக திகழ் புன்னைகையாழல் மறுவும் பொழில் சூழ்மறை காட்டுரை மைந்தா சிரமும் மலரும் திகழ் செஞ்சடை தன் மேல் அரவம் மதியோ தடை தடைபீத்தலழகே பவள தொடு பன்மலர் மூத்தம் மடலம் பொழில் சூழ்மறை காட்டுரை மைந்தா உடலம் உமை பங்கமதாகியுமென் கொல் கடல் நஞ்சம் அமுதா அது உண்ட கருத்தே வானோர் மறை மாதவத்தோர் வழிபட்ட தேனார் பொழில் சூழ் மறை காட்டுரை செல்வா ஏனோர் தொழுதேத்த இருந்த நீ என் கொல் காணா கடுவேடுவனான கருத்தே பல காலங்கள் வேதங்கள் பாதங்கள் போற்றி மலரால் வழிபாடு செய்மாமரை காடா உலகேழுடையாய் கடை தோறுமுனன் கொல் தலை சேர்பலி கொண்டதிலுண்டது தானே வேலாவலைய தயலே மிளிர் வெய்தும் சேலார் திருமாமரை காட்டுரை செல்வா மாலோடயன்கின்ற இந்திர நஞ்சமுனின் கொல் காலார் சிலை காமனை காய்ந்த கருத்தே கலங்கொள் கடலோதம்புலாவும் கரை மேல் வலங்கொள்பவர் வாழ்த்திசை குமரை காடா இலங்கையுடையான் அடற்பட்டிடரைத அலங்கல் விரலூன்றியருள் செய்தவாரே கோனென்று பல்கோடியுரோ திரர் போற்றும் தேனம் பொழில் சூழ் மறை காட்டுரை செல்வா ஏனங்கழுகானவருன்னை முனென்கொல் வானன் தலை மண்டியோ கண்டிலாவாரே வேதம் வியந்தடி போற்ற ஓதம் உலவும் மறை காட்டிலுரைவாய் ஏதில் சமன் சாக்கியர் பாக்கிவையின் கொல் ஆதாரொடுத்த மலர் தூற்றியவாரே காழின் நகரான் கலைஞான சம்பந்தன் வாழிமறை காட்டனை வாய்ந்தறிவித்த ஏழின் இசை திவை வல்லார் வாழியுலகோர் தொழவானடைவாரே சுவாமி மறைக்காட்டு மணாளர் அம்பாள் யாழை பழித்த மொழியாள் திருச்சிற்றம்பலம்